அரைச்ச இடத்துல தேடும் வர அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடைச்ச இடத்துலன்னு அர்த்தம் சாமானியமா இருக்கிறவன் என்ன நினைப்போம் இதோ மணி பரிசு விழுந்த இடத்துல தானே காரணம் அதை சொன்னான்னு போவான் அவனவனுக்கு எதிர்த்து மனசுல படுவதோ தானே படும் அப்படின்னா சொல்லுவானா மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு அது சாஸ்திரார்த்தமா இருக்கும் அவ வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய தர்மமா நினைச்சுக்கோ லீலார்த்தமுக்கு எம்ப்ரூயு சதர்ம பரமஸ்மதான்னு மகான்கள் வாழ்க்கைனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு ஆச்சாரியார் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா அம்பாள் நேரம் வந்து நிற்கிறாள் சந்தேகத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படியே வந்து அம்பாள் கண்ணுல மையம் நெத்தியில காஷ்மீர் குங்குமமும் கழுத்துல முக்தாகாரமும் வாக்குல தாம்பூலமும் தல பின்னலும் மூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள் இது மாதிரி இந்த தோற்றங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா எனவே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லைன்னு தியான யோகமே நமக்கு தேவையில்லை அம்பாள் உள்ளேயே தெரிவு தெரிவது மட்டுமல்ல இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள் எங்க ஊருக்கு வா எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாளா ஆமா எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவாளா அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வச்சு விடாதே என்ன பதஞ்சலி யோகசூத்திரத்துல இப்படி அம்பாளையோ பகவானையோ உள்ள பார்த்தா பாக்குறவாறு இந்திரன் கூப்பிடுவோம் வருணன் கூப்பிடுவோம் பிரம்மா கூப்பிடுவார் எல்லாரும் கூப்பிடுவாள் கூப்பிட்டா தான் உபனிமந்திரனே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்க அவன் சங்கமும் சுயமும் ரெண்டையும் அடையாதே பற்றும் வைக்காதே அவர்கள் கூட்டத்தில் கருவத்தையும் அடைஞ்சு பெரிய கூட்டத்துல நேற்றுக்கு ராத்திரி இந்திரம் வந்து கூப்பிட்டார் நான் மாட்டேன் வருணம் வந்து கூப்பிட்டார் மாட்டேன்னு நீ சொல்லாதே அர்த்தமா கூப்பிட்டவன் சொல்ல மாட்டான் கூப்பிட்டான்னு கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான் எல்லாம் புரிய பண்ணி என்ன பிரயோஜனம் அதில் எப்படி சொல்றதுல உனக்கு அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்த ஊர்ல வந்து மன்னாடுவேன் அது அப்படியே உள்ள தெய்வத்தை பிடிச்சு விட்டா தெய்வத்தையே பிடிச்சுன்னு விடு அதுல இருந்து கிடைக்கிறதான ஐக்கியமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது நீ இப்படி பதஞ்சலி யோகசூத்திரத்துல போய் சொல்லியிருக்காரு ஆண்கள்லாம் உள்ள சுவாமியை பார்க்கிறவாள் சுவாமியை பார்த்தேன்னோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சொல்லிவிட மாட்டாள் சொன்னா அப்புறம் எப்படி போயிடுவது ஓட்டப்படத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும் ஆனந்த லகரி முதலிய தோற்றங்களே அவசியம் படிக்கணும் படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள் பத்தொன்பது ஸ்லோகம் அது ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்பாளை பார்த்து சொல்றாள் அம்மா قشور دار களமாடு ஆகாரமோ காலக்கூட்ட விஷம் வஸ்திரமோ திக்கு பித்தனவர் அப்படி உன்மத்தமாசாத்தியஹரஸ்மரஷ்ட பைத்தியம் பித்தன் உன் புருஷன் திக்வசனன் துணி இல்லாம கூத்தாடுறது ருத்ரபூமி போகும் அவருக்கு ஆபரண வரிசைகள் என்ன தெரியுமா என்ன கல்ல வச்ச மகர குண்டலம் முக்தாகாரமா பாம்பு தண்ணி பாம்பை கண்டா கூட பயமா இருக்கு தண்ணி பாம்பு ஒன்றும் கடிச்சா கூட ஒன்றும் இல்லை சுண்ணாம்பு போட்டா போயிடும் பாம்புன்னா பயமா இருக்கு உலகநிவோகவும் பூஷண விதி அவன் ஆவரண வரிசையோ பாம்புகள் வாத்துக்காரன் அம்மா தூஷிச்சேன்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்கோ ஒரு சன்னியாசியிலேருந்து சின்ன குழந்தை முதல் கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனம் காளமாடு காலக்கூட்ட விஷம் ஆகாரம் திக்கு வஸ்திரம் ஸ்மசானம் விளையாடுற இடம் பாம்புகள் ஆபரணம்னு எல்லாருக்கும் தெரியும் உலகம் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு குபேரன் பக்கத்துல வந்து கை கூப்பிக்கிண்டு யாருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்க சொல்றீங்களோ கொடுக்குறேங்கிறான் அடிமாதி சித்திகள் கை கூப்பிண்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ செய்யறேன்னு சொல்லி கை கூப்பி நிற்கிறது இத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மாலையிட்ட பெருமை அம்மா நாளா சமக்ரா இந்த கார்குடி அருணாச்சலம் போன சமயத்துல அவரும் படுத்திருக்காரு ஆஸ்பத்திரியில நான் நடுநடுங்கி போயிட்டாள் என்ன இந்த கிரகங்கள் படுத்துற பாடி யாரெல்லாம் கொண்டு போயிட்டு பாருங்களேன் இந்த வித்வான்கள் எல்லாரையும் அப்படி எப்படி சாப்பிடுறது ஏன்னா கால கீதானிவ கபலையேச்சு ஆக்கசம் பரியணம் சீட்டுனால் தீர்த்துருவாள் பெரிய பெரிய மகான்களை எல்லாம் காலன் அப்படியே காக்கா புழுவ கொத்தரா போல கொத்தி படுறார் அப்படி கொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கார் பார்த்தும் பகவான உபாசிக்காமே ஜீவன் இருக்கானே இதான் ஆச்சரியம் சொன்னார் அது என்ன பத்தி அவருக்கு கேட்டேன் வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டேன் நான் ரொம்ப அவசரமா வந்தேன் நான் வாத்தியம் கொண்டு தான் நீ வாத்தியம் வரையும் பார்க்கணும்னு வந்தேன்னு சொன்னார் ஏதோ காரியமா வந்தேன்னு சொன்னார் மாதிரி வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டாள் நம்ப இன்னைக்கு வந்ததான ஞாபகம் வந்து நல்ல பக்தனவா ரொம்ப பக்தி ராமாயணாடி வாசிச்சுட்டு இருக்கா இல்லை நாலு மணி ஊர்வலம் மணி தான் ஆஷ்டின்றது ஒரு தந்தி வந்தது அவர் தந்தி வந்ததுன்னு எல்லாரும் கவலைப்பட்டார் நல்ல காரியத்துல வாத்தியம் வாடிக்கிறவங்க தந்தி தப்பாவும் பிரிச்சு பார்த்தா திருவாரூர் ஆதீனத்துல எங்க ஆஸ்தானம் வச்சுவானா நீ ராத்திரியே வந்து ஒப்புக்கணும்னு வந்துருக்கு ரொம்ப சொல்லுவோம் நான் வந்த போதெல்லாம் எனக்கு க்ஷேமம் நான் அப்படி சொல்லி நல்ல வாத்தியம் அப்படி சொல்ல வழக்கம் மாதிரி வாத்தியம் வந்திருக்கான்னு அம்பாள சரஸ்வதியை காட்டாளா கொண்டு வந்திருக்கேன்னு ஆனா இந்த சந்திச்சியில வாசிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன்னு ஆனா வாசினாள் வாசிச்சா இங்க வாசிக்கிற போது எதை வாசிக்கிறது அங்க போய் வாசிக்கிற போது ஒன்னா வந்தானே என்ன பாடுவாள் அந்த பாட்டை பாடுவல அதெல்லாம் நம்ம ஊர்ல பாடுற பாட்டுன்னா அம்பாள் சந்திசீலம் அனுப்பிக்கிற போய் எப்படி வாசிக்கலாமோ விபஞ்சாகயந்தி விவிதம பாடா சுபம்சம்ஹாரம் பண்ணின வைபவம் பார்வதி விவாகம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்ட வைபவம் எல்லாத்தையும் மெஸ்டா போட்டு ஆமா மீனாட்சி விவாகம் பண்ணிட்ட வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரா பிரகாசிச்ச வைபவம் எல்லாத்தையும் மெட்டா போட்டு கிருத்திய சரஸ்வதி மீனையில வாசிச்சாளாம் அம்பாளுக்கே தன் கல்யாணத்தையும் தன் நாதனுடைய சரித்திரத்தையும் காட்டது வீணையில அழகான நாதத்துல ஞானம் பண்ணின உடனே சந்தோஷம் தாங்காம தலையாட்டி வேஷ் வேஷ்னாலாம் ரேஷுங்கிறது சம்ஸ்கிருதத்துல சாது சாதுன்னு அர்த்தம் சரிதசிரசா சாது வச்சனம் சொல்லுவதற்காக சாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சான்னு ஆரம்பிச்சாளா அம்பாள் இந்த சான்னு ஆரம்பிச்ச இந்த சப்தஸ்வரத்துல முதல்ல உள்ள இந்த சா இருக்கேன் அதுவும் ஆயுதானது அது அது என்னாச்சு அந்த துவனின் நாள் இந்த வீணானாத சாமி இப்படித்தான் உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான் சொல்லாம ஒரே போட்டு கட்டி வீணை அண்ணன் வச்சுட்டு அம்பாள் பேச்ச காட்டாளாம் சலித சிரசாபுவதனே அபலவிதந்திரீகலனவாம் நிஜாம் பாவாடைக்கு போடுற உரைக்கு பேரு வீணைக்கு போடும் பாவாடை உண்ட ஒரு உரை அதற்கு பேர் அதை போட்டு கட்டி கட்டி வச்சுப்பாளா சரஸ்வதி இந்த சவுந்தர நகரி இது இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா வாக்குல மதுரமான வருமா சங்கீத வித்த வருமா இப்படி போய் பலன் சொல்லியிருக்காரு இதுக்கு அப்படி அம்பாளுடைய பெருமை அவள் பேச்சு பட்சித கச்ச பேரு சரஸ்வதியினுடைய வீணைக்கு தனிப்பேருன்னு அவனே அந்த வீணை மாதிரி வீணாடையாது கிடையாது அப்படியே வீட்டில்னா சவுடையா வீட்டில் தனியா இருக்கு பாருங்க அது மாதிரி தனி வீணை அந்த வீணைக்கு கச்சபின்னு பேரு அது அப்படியே வாக்கில் இருந்து வர சொல்லு இந்த நாதத்தை அம்பி கொடுக்கணும் அப்படிப்பட்ட சொல்லுன்னு எழுதா சாஸ்திரநாமத்திலே பண்ற போது மனசுக்கு அப்படின்னு பண்ணணும் அவன் எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்றவன் அதுல போட்டுட்டு திராட்சை இதை கடிச்சு அழகா சாப்பிடுவான் சில பழமும் முழுங்குவான் இவனுக்கு சக்கரை பொங்கல் என்னதுக்கு புளி உப்புமா பண்ணா போறோம் நெஞ்சில் அப்படியே முழுங்குறவனுக்கு புளி உப்புமான்னு ஒண்ணு புளிச்ச மோரு அவிஞ்ச மிளகா அசட்டு அம்மா பண்றது எல்லாம் சொல்லி கொடுத்தேன் பண்ணி போட்டா அவன் என்னன்னு தெரியாம சென்றவனுக்கு எப்படி இருந்தா என்ன லலிதா சாஸ்திரம் அப்படியே அர்ச்சனைக்கு அர்ச்சனை அம்பாளை அப்படியே உள்ள பார்த்துக்கிட்டு அது ஜபிக்க உத்தமமான நாம அது அப்படி சொல்லிட்டே வந்தா அது மாதிரி வந்து விடும் பல ஜென்மா ஆகணும் ஒரே ஜென்மாவில் அப்படி கிடைச்சி விடுமா ரொம்ப அப்படியே சப்தத்தை சொல்லி சொல்லி கடைசியில் அர்த்தத்தை ருச்சிச்சு ருச்சிச்சு அந்த பொருளை அனுபவிச்சு அப்புறம் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுல இருந்து பொருளாக ஆகியாகி அப்படி இல்ல இது நம்ம தேசத்து வழக்கம் நம்ம நம்ம தேசத்தை வந்து பார்த்துட்டு சொன்னா ஆஹாஹா என்ன பரதகண்டம்னா எங்க பார்த்தாலும் மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்கா சங்கே சங்கே சூரே கிருஷ்ண கீர்த்தி கீர்த்தௌ கீர்த்தம் वर्तते कृष्णमूर्तिः मूर्तौ मूर्तौ ध्यायते பிரம்மகங்கான பத்தி பேசுற மகன்களா வழியில் ரோடல்ல மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்கா சாதுக்கள் பத்து பேர் நின்று அங்க போனா என்ன வரும் பேச்சா பேசுறா அவன் வீச்சில் பத்து சாதுக்கள் நின்னா வரும் பேச்சா பேசுவா ஏதாவது அசடலா இருந்தா சுடல் வாங்கி தந்துருப்பான் சங்கே சங்கே பூயத்தே கிருஷ்ணகீர்த்தி சுண்டல் எனக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு நினைக்காதுங்களா நான் வாங்கி தங்கங்க இல்ல சுந்தரம் அவளை இல்லையா அப்படி கார்ல போறபோது அப்படி தங்குறேன் அர்ச்சனை பண்ணிக்கிறா போல பண்ணிக்கிறேன் சுண்டல் விக்கிரவன் என்னமா இருக்கான்னு தெரியுமா சொல்லியும் சுந்தரவன் அப்படி இல்லைன்னு பண்றவன் தங்கே கிருஷ்ணகீர்த்தி கோபுரா கூட்டத்து கூட்டம் பத்தி கோபாலனை பத்தி பேசுறத காட்டா என்ன ஆகுது உள்ள கிருஷ்ணமூர்த்தி தெரியுதா தெரிய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆறு ஜீவன் மறந்து போய் பிரம்மத்தோட சேர்ந்து போயிடுறாங்க பிரம்மசங்கா அப்படியே உலகத்தை மறக்கப்படாளாம் பகவான பத்தி பேசி பேசி அது மாதிரி ஆகணும் அந்த நிலை வரணும் பரதகண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தை வந்து பார்த்துவிட்டு கவிகள்லாம் அப்படி பரதகண்டத்தை வர்ணிச்சால் சாது சங்கம் ஆண்களுடைய சங்கம் என்ன ஒண்ணும் சகல கஷேமத்தையும் கொடுத்துடும் எல்லா தேவத்திற்கும் மேற்பட்ட அம்பாள்னு தேவி பாகவதத்துல சொல்றாள் அதற்கு என்ன காரணம்னா சர்வதேவதைகளுடைய சக்தி தேஜஸ்தாலே நிர்மிதமான மூர்த்தி அது அம்பாள் அதனாலதான் பெருமை அதனால விஷ்ணுவை பூஜிச்ச புண்ணியம் சிவனை பூஜிச்ச புண்ணியம் பிரம்மாவை பூஜிச்ச புண்ணியம் குபேரனை பூஜிச்ச புண்ணியம் ஸ்கந்தனை பூஜிச்ச புண்ணியம் எல்லா புண்ணியமும் கிடைக்கிறது அம்பாள் ஆராதிச்சா அதனாலதான் அம்பாள் உபாசனாளுக்கு தனிச்சிறப்பு தனியான பெருமை யுக்தாத்தேன தே தூதா பார்த்தாலாம் பார்த்தா பதினெட்டு கைகளோட இன்னும் ஆயிரக்கணக்கான கைகளோட இந்திராதி தேவர்களுடைய ஆயுஷத்தோட திவ்ய சௌந்தரியத்தோட அம்பாள் பிரகாசிக்கிறாள் அஷ்டாதசபுஜாம் திவ்யாம் சர்வா எத்தனை லட்சணம் வேண்டுமோ அத்தனையும் இருக்கான் அது மாதிரி ஆபரணமாம் ஸ்திரீகளுக்கு இன்னொன்னு ஆபரணம் வேணும்னு காமசாஸ்திரத்தை சொன்ன வாத்தியாயங்க சொல்றா மூக்குத்தி வேணுமா குங்குமம் வேண்டுமா மஞ்சள் தடவிக்கணுமா கார்பாசகஞ்ச தாம் கூர்பாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணம் ததா எத்தனை போட்டுக்கணுமா நித்தியம் மஞ்சள் பூசிக்கணுமா மையிட்டுக்கணுமா என்ன கண்ணுல சில தோஷங்கள் இருக்க அது போகணுங்கிற திருஷ்டியை கொடுக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி தோஷத்தை புருஷனுக்கு அவளே ஆகாரம் கொடுவாள் அவன் ஐம்பது அறுபது இட்லி தம்பான் அவளே அண்ணன் போய் சிரிப்பாரு புதம் மாதிரி தின்கிறதே செய்யும் பார்க்க பார்க்க தின்கிறதுன்னு அந்த நோய் கலக்குன்னு சிரிப்பாரு சரி கண்ணால பார்த்து தானே சிரிக்கிறா வயத்தை குடையும் அவனுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்க மயிட்டுண்டா ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை இவனுக்கு தான் ஒரு இட்லி திங்க முடியலையே இந்திரான் கஜலம் செய்வ குண்டூரம் குங்குமம் ததா கூட்பாசகஞ்ச தாம்பூரம் மங்கல்யா தேசசம்ஸ்கார் கபரி பக்தர் ஆயுஷ்யமிச்சந்தி விஷயேன்ன பதி விஷயேன்ன பதிவிரதான்னு இதுல துவேஷம் வருமா மூக்குத்தி வாண்டாம்னு தோணுமா காதில் தோட்டு போ தோடு போட்டுண்டா வக்கம்னு தோணுமா குங்குமம் விட்டுண்டா அது குறைச்சல்னு தோணுமா அப்படிலாம் தோணும் வெத்தலை போட்டுக்கொண்டா அது பல்லு வந்து செவந்து போடுவான் வெளுப்பா வச்சுருந்தா என்ன அதனால என்ன உனக்கு பல்லே விழுந்துடுமே அப்புறம் தாம்பூலம் இல்லைன்னா சுண்ணாம்பு சேரலைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை சாத்த சாதம் ஜெரிக்காது அப்புறம் இனிமே அதை சாப்பிடு இந்த இதை சாப்பிடுன்னு டாக்டர் கொடுப்போம் சுண்ணாம்புல பண்ண மருந்தேன் அதெல்லாம் இல்லாம தாம்பூல காரணம் இதெல்லாம் கலி தோஷம் பாருங்க சுமந்திரி விதத்துல போட மாட்டேங்கிறா கல்யாண மண்டபம் எத்தனை போட மாட்டேங்கிறான் பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் சன்னியாசி எடுக்கிறா வீட்டுக்குன்னு வந்த உடனே வெத்தனை அவர் சாப்பிட்றார் பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் ஆறு போட்டுக்கணுமோ அவன் போட்டுக்க மாட்டேங்கிறா எல்லாம் போட்டுக்கணுமா மூக்குத்தி ரொம்ப அவசியமா நவிக்க ரொம்ப அவசியமா இது யாரு வாத்தியாயனர் சொல்றார் மகர்ஷி காமசாஸ்திரம் வயிற்கால அந்த புத்தகத்தை இப்ப பம்பாயில இருந்து காட்டா கொடுக்க மாட்டாங்க ஆறாவது எங்களை போனத்தை வித்வான்கள் கைவிட்டு போட்டு கொடுத்தா தான் இப்ப கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை ஏன்னா அந்த காமத்தை பத்தி இருக்கு இப்ப இருக்கிறதுல இதுவரை நாம் வர கிடைக்க உண்டமா அந்த புத்தகத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் சில மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்குறான் பாருங்க அது மாதிரி இந்த பேர் கொடுக்கறது இல்லையா வியாபாரத்துக்காக போடல அது மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் தரிச்சுக்கணுமா இத்தனையும் அம்பாள் தரிச்சுன்னு வந்தாடா லோகக்ஷேமார்த்தமாய் உலகத்துக்கு தெரியணும் ஆமா ஸ்திரீகள் இது மாதிரி சர்வலட்சண சம்பந்த போட்டாளாம் பார்த்த உடனே நடுநடுங்கி திரும்பி ஓடி போட்டாளாம் ஜன்முத்திரா சொன்னா சொல்ல முடியும் நடப்ப சத்திரம் இருக்கிறது ஒரு பெரிய பெருமை அதனால அவர் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் மங்களமா நடக்கிறது சரியா நடக்கிறது மகிஷாசுரத்துல போய் தூத்தாள் பார்த்துட்டு சொன்னாரா அம்பாளுடைய வைபவத்தை இப்படி ஒரு ஸ்திரீய உலகத்துல பார்த்திருக்க முடியாது சர்வாங்கூஷணாரி சர்வரத்னா ஆயுதரான் சர்வாயுதங்களையும் தரிக்கின்றாள் அஷ்டாதசகரான பதினெட்டு கைகள் அதற்கு திரும்பி ஆயிரக்கணக்கான கைகள் அந்த கைகள் எல்லாம் ஒரே ஆயுதமாக்கம் சாதா மதத்தெல்லாம் பயப்பட முடியாது போடுறாள் மதத்தால் ரொம்ப கர்விசையா இருக்காள் நல்ல யௌவனம் அபாரமான கர்வம் ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்காள் அவளை கண்டாலே பயமா இருக்கு அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் அந்தரிக்ஷத்திலா தேவா ஆனந்தம் வேறுதான் பத்தாள காப்பாத்துற விஷயத்துல இப்படி போய் சொல்ற ஸ்தோத்திரம் பூரும் பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம் கோட்டி பூஜை சமானம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தடவை அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா ஸ்தோத்திர கோட்டி சமம் ஜப கோடி ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது ஒரு ஜபம் ஒரு நாளைக்கு ஜபிச்சா ஜப கோடி சமம் தியானம் கோடி ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுவதும் ஒரு நிமிஷம் அப்படி அம்பாளை உள்ள தியானம் பண்ணுவதும் சமானம் கோட்டி சமூலய எத்தனையோ கோடி நாள் தியானம் பண்ணி உள்ள பாத்திரத்தை இம் ஒரு நிமிஷம் அப்படியே லயிச்சு போய் மனோவத்திக்கு நிரோதம் வந்து நான் உள்ள பார்க்கிறேன்னு பதில் சொல்லிவிட்டா கட்டி எடுத்துட்டு போயிடலாமே ஒத்துருக்கும் பதில் சொல்ல முடியல நரசீரன் அந்த சரக்கு அவன் தலைவன் அப்படியே இந்த பாஷா ரூபவன் அவனை போய் உத்தரவு ஜெயிக்க முடியாது அவன் இருக்கிற சபையில போய் பேசறதுக்கு எல்லாரும் பயப்படுறார் பாண்டியன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் அம்பாளுடைய கேச பாரத்துல இருக்கிற வாசனை இருக்கு இது வந்து இயற்கையான வாசனையா செயற்கை வாசனையா என்று கேட்டாள் எல்லாரும் வந்து செயற்கை வாசனைன்னு விட்டாள் புஷ்பம் கிருஷ்ணம் பக்தா தலையில வைக்கிறார் தேவதைகள்லாம் பூஜை பண்றாள் புஷ்பத்தை கொண்டு வந்து ராத்திரியிலே மீனாட்சி அதனால வாசனை இயற்கையா கேசவாரத்துக்கு வாசனை எது கிடையாது உண்டாள்தான் ஒரு குருக்கள் பையன் அம்பாள மீனாட்சியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அம்பாள்கிட்ட நித்தியம் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகணும் பணம் இல்லை அம்மா நீ தான் பணம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கின்றதே என்ன அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சுந்தரேஸ்வரனையும் சுவாமி பார்த்தா இவன் நல்ல பக்தியோட பூஜை பண்றான் நான் ஒன்னு லீவு கொடுக்குறேன் வீட்டுல நீ சொன்னா போல போய் சொல்லு சபையில தங்க கட்டி வாங்கி விடலாம்னார் அவங்க அங்கிருந்து வந்தான் ஆனாசி புஷ்பகந்தாம் பிரமரத்வம் தத்துவத்தோ மேத்யா தேவியாகலாபே கிங்கா ஒரு சோகத்தை எழுதிவிட்டார் ஏ வண்டே நீ எத்தனையோ தோட்டத்தில் இருக்கிறெல்லாம் முகர்ந்து பார்த்திருக்கே எங்க அம்மா மீனாட்சியினுடைய தலையில இருக்கும் வாசனையிங்கே இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உனக்கு நன்கு தெரியலையா இது இந்த ஊர்ல இருக்கிற பூனை இல்லை அது தேவலோகத்து பூ வாசனை அல்ல இயற்கையாக அவருடைய புலியே ஏற்பட்ட வாசனை என்பது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார் இதை போய் சொன்னா எங்க பையன் நான் தப்பு போடான்னு தான் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதம் எத்தனை நாள் இருக்கும் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல மறுபடியும் போய் சுவாமிகிட்ட போய் ஓடாபா அஷடே இனிமே நானே வரேன் சுவாமி அவரே கழவரா அப்படி ஊனிண்டேன் ரொம்ப வேகம் இந்த கிழமை சபைக்கு வந்தார் பெரியவன் வந்த உடனே நமஸ்கரிச்சு ஆரோ பெரியவரும் வயசானவர் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து வச்சார் உடனே இந்த அம்பாளுக்கு கேசபாரத்தில் இருக்கிற இயற்கையான வாசனை சேர்க்க வாசனை உலகத்தில் உள்ள பெண்களுக்கு தான் சேர்க்க வாசனையை நிமித்து அவள் வந்து அயோனிஜேவள் அவளுக்கு வந்து இயற்கையான வாசனை அவளுடைய கேசபாரத்திலேன்னு சொன்னார் எல்லாம் இல்லை தப்பு நற்கீரன் நான் ஆறு தெரியுமா இருந்தார் கள்ளன் நீ ஆறா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா மூணாவது கண்ணை திறந்து விடுவேன் மூணாவது கண்ணை திறப்பேன் உடம்பு மூக்க நீ கண்ணா பண்ணிருந்தாலும் குத்தம் குத்தம் தான் நீ மூணாவது கண்ணை தான் திறப்பேனே உடம்பு மூக்க கண்ணா பண்ணிக்கோ தர குத்தம் குத்தம் தான் உடனே மூணாவது கண்ணை திறந்த ஒரு புரி பரட்டுது உடனே என்ன பண்ணினாலும் நற்கீரன்னா நீ இப்படியா பண்ணினே என்னன்னா எங்க அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி நான் கரையாதை மாறுனா அப்படின்னு புழு துடிக்கிறா போல இந்த இந்த துளி அந்த புலி பரப்பத்திலிருந்து அப்படியே உட்கரணி இருக்கேன் அந்த பொத்தா பொய்த்தாமரை அந்த பொண்ணு அதுல போய் விழுந்துட்டான் சுருண்டு விழகுதே பாட ஸ்தோத்திரம் பண்ணினானா காளிதாசன் சொன்ன ஸ்தோத்திரத்தை வாணிம் இதசுகவாணிம் அலைகுலவேணிம் வீணாசுக சிசுபாணிம் நதகீர்வாணிம் नमामि शङ्वाणी कमला कमलजगान्ता करसाहसधत्तकान्तकरकमलाम् करयुगलविधृतकमलाम् विमलाम् கமலாங்கூட சகல கலாம் ஸ்தோத்திரத்தை சொன்ன அம்பாள் வந்து காப்பாத்திவிட்டாள் நற்கீரனை ரட்சிச்சு அப்படி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா போறோம் அவன் சிவாபச்சாரத்தால வந்த கஷ்டம் கூட நீங்கும்னார் அவன் தெய்வத்தால ஏற்பட்ட ஒரு கோபங்கள்லாம் கூட நீங்கி போயிடும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அதனாலதான் அம்மாவுக்கு தனிச்சிறப்பு அம்பாளுக்கு தனிச்சிறப்பு அவனுடைய அர்ச்சனை முழுக்க அப்படித்தான் அமைஞ்சிருக்கு லலிதா சாஸ்திரநாமத்திலே ராய ரொம்ப அழகா ஒரு ஒரு அர்ச்சனைக்கும் அர்த்தம் எழுதியிருக்காள் அம்பாளுடைய அனுகிரகத்தை ஒரு அடையணும் அம்பாளை பூஜை பண்ணணும் யாராலும் எப்படி எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படி எப்படி பண்ணலாம் தீபத்துல பண்ணலாம் பட்டத்துல பண்ணலாம் கலசத்துல பண்ணலாம் சுமங்கலி இடத்துல பண்ணலாம் சந்திர மண்டலத்துல பண்ணலாம் எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம் சட்டங்கள் வச்சு பண்ணலாம் அது அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு இப்படி யந்திரங்கள்லாம் அதுல வாங்கி வச்சு ஒன்றும் நைவேத்தியம் இல்லாம பூஜை இல்லாம நினைச்ச பண்றது பாக்குறது அப்படி வச்சுக்கூடாது அது ஒரு நியமையான கட்டாயம் பூஜிச்சுதான் ஆகணும்னு அது மாதிரி ஒரு வருஷம் வச்சுக்கிட்டா அப்படி பூஜை பண்ணணும் பூஜிச்சா சகலட்சேமத்தையும் அம்பாள் கொடுப்பேன் அம்பாளால கிடைக்கக்கூடாத லாபமே இல்லை ஒரு கையே விடமாட்டாள் அவளை போய் ரட்சிச்சா நம்ம மனோ வேகத்துக்கு தகுந்தபடி அவளை அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிப்பட்ட பராசக்தியே தரிசனம் அசுராலாம் போய் கொண்டாடுறான் தூசம்லாம் மகிஷாசனிடத்துல இது மாதிரி ஒரு ஸ்திரீ உலகத்துல பார்த்ததில்லே அபாரமான ரூபம் அபாரமான காம்பீரியம் அவளை நிற்க ஒருவராலேயே முடியாது மத கலங்கிறாள் உடம்பு மூக்க ஒரே கைகள் மூக்க ஒரே ஆயுதம் இந்திராதி தேவருடைய ஆயுதம் ஆகாசத்துல இருந்து தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் ஸ்தோத்திரத்தை கேட்டு அம்பாள் ஆனந்த சமுத்திரத்துல மத்தினையா இருக்காள் அந்தரிக்ஷேவ அங்கிருந்து வந்த அம்பாளே நீ தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னான் அதுக்கு ஒரு கதவு வர சொன்னாங்க கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு ஊத்தி சொன்னாளா ஒரு பெண் பாதித்துல கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்ற போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நாடா அது என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு பையனை அவளை பண்ணிக்க மாட்டேன்னு இந்த கதையை எங்கேயும் அந்த பையன் தெரிஞ்சிருக்கேன் அது ரொம்ப வாஸ்தவம் அவன் சில கூட அப்படி கல்யாணம்னா இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாங்கிற மாதிரி அந்த எல்லாம் அப்புறம் கணபதி கல்யாணத்தை போது தான் கல்யாணம் அவன் சொன்னா இப்ப என்னங்கிறது வேலை ஆட்டம்ங்கிறது வேலையானா பர்மனன்ட் ஆகட்டும்ங்கிறது பர்மனன்ட் ஆனா ப்ரமோஷன் ஆகட்டும்ங்கிறது ப்ரமோஷன் ஆனா ஷத்தா பிழைக்கும் உனக்கு அப்புறம் கல்யாணமா ஷஷ்டி பூர்த்தி அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிறது அப்புறம் இப்படி நாளை ஊத்தி ஊத்தி போடுறான் தலை நினைச்சு போடுறது கண்ணாடி போட்டுக்கிறான் பேனை கை ஆடுறது தூதை ரேகை தினகர பூவான வீட்டுருவா பல் ஆடுறது கண்ணுல காட்ராக்ட் இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே கல்யாணமா அப்புறம் இனிமே தூத்து இது எவ தூத்தாலும் வந்து கூப்பிட்டு இருக்காள் பரப்படி பரப்படி நாளாச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கார் இனிமே நீ அப்புறம் கல்யாணம் காட்சியாது உனக்கு அது மாதிரி சொன்னால் தீர்த்திருவாள் சுசூரி ஸ்வேதமானி கம்பமானே கடாகிரே சற்றுஷ்யந்தே ஜலசி ஸ்வஸ்ருணி ஸ்வேதமானே சீதத்யங்கே மனசி கருஷே கம்பமானே கடாகிரே தூத்தைரேந்தே தினகரபோவ சஸ்வதுத்மோத்தியமான யமதூத்தாளாய் வாழலாம் நம்ம கான்ட்ராக்ட் வர்றது தலை நிறைக்கிறது கை ஆடுறது பல் ஆடி போறது இதெல்லாம் என்னன்னா யமதூத்தாள் என்னத்துக்காக ஞாபகம் வச்சுக்கோ பரமேஸ்வரன் மதி முத்துஞ்சயன் ஆராதி அம்பாளை நமஸ்காரம் பண்ணு அம்பாளுடைய மந்திரத்தை ஜபி அவனுக்கு ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போறதுக்கு ஜாக்கிரதே ஜாக்கிரதேன்னு சொல்லி அப்பவும் என்ன பண்றான்னா அவன் டாக்டர்கிட்ட போய் கேட்கறானா புதுசா ஏதாவது அமெரிக்காவில இருந்து மருந்து வந்திருக்கா கழுத்தனத்தை போக்குறதுன்னு கேட்கறானா பிராத்தும் தேகம் டாக்டர் வந்தா முதல்ல எனக்கு சொல்லுவோம் என்னன்னா சிட்டுக்குருவி லேகியம் குருவியை பொண்ணு இவன் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணும் குரங்கு சொத்தை எடுத்துன்னு ஒருத்தர் வைத்தியம் பண்ணிட்டார் கல்கதாவில் குரங்கனுடைய சக்தி எடுத்தா அது ஒரு கல்பம்னு சொல்லிவிட்டு கழத்தனம் போயிடும் தீர்காயுஷா இருக்கலாம் ரொம்ப நாள் இருக்கலாம் தான் அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே கழத்தனம் போயிடுது அதுல இருந்து நாளாக என்ன ஆயிடுது அவரே குரங்காட்டம் ஆயிட்டாருன்னு நம்ம ஆத்துல போட்டு ஒட்டுக்கள் விழுந்து பிடுங்குறார் பல்லால என்னன்னு கேட்டா எனக்கு தெரியலையேங்கிறார் அப்புறம் நீங்க என்ன பண்றது ஆற பத்னி மேல விழுந்து கொடுங்கிறார் பையனை கடிக்கிறார் கையை கடிக்கிறார் அப்புறம் அவர் அங்க உண்டு விடுவோம் சொல்லுங்க காட்டுல உண்டு விட வேண்டியது அவரை அது மாதிரி ஆயிட்டு அப்படிதான் ஆகும் சொன்னாலாம் அம்பாள் சொன்னாள் மகிஷாசுரன் நேரம் வந்தாள் நீ எனக்கு கல்யாணத்துக்கு உபதேசம் பண்ண நீ பிழைச்சு போகணும்னு எண்ணம் இருந்தா பாதாளத்துக்கு போயிடு உங்க ஊருக்கு போயிடு இங்க இருக்காது முந்தாத்மங்கச்சபாதாலம் யுத்தம் வா குருதாம் பிரதம் யுத்தம் வா குருதாம் பிரதம் என்ன யுத்தம் குரு யுத்தத்துக்கு வாழ்றது பாதாளத்துக்கும் ஊருக்கு போனாலாம் மந்தாத்மங்கச்சபாதாலம் ஒரு ஆளையும் வசம் பண்ணிவிட்டு நான் மணித்தீவுக்கு பரப்பிட்டு விடுவேன் நான் பரப்பிட்டு எதற்கு இன்னைக்கு மட்டும் நினைக்காதே சாதுக்களுக்கு ஏதாவது கண்கலங்க முடியானி நீயோ உன் போன்றவர்களோ பண்ற போதெல்லாம் நான் வருவேன் நாளாம் துக்கம் தேகத்தோடு நான் வருவேன் எனக்கு ஜென்மா கிடையாது எனக்கு தேகம் கிடையாது ரூபம் கிடையாது ரூபம் கிடையாது பிறப்பு கிடையாது ஆனாலும் சாதுக்களுக்காக வர சொல்லுனாலாம் மகிஷாசுரனை பார்த்து சுராண நிச்சிதம் ஜம்ரவிதானி தேவர்கள் வேண்டினால் ஆபத்து வந்திருக்கு மனுஷனுடைய உபதிரவம் பொறுக்கலன்னு அதுக்காக வந்திருக்கேன் ஒன்னு ஒழிக்க வந்திருக்கேன் நாளாம் சத்தியம் சர்வாஜுஜஸ்வவாகச்ச இல்லவனா நீ இருக்கிற இடத்துக்கு போய் இந்த பக்கத்துல இருக்கப்படாது இனிமே கிட்ட போடாது புறப்படுமாளாம் தஸ்மாஜருஜஸ்வராகச்சலயம் சர்வதாத்வம் ஹரிஷ்யாமி சஜ்ஜமே தத்ரவீமியம் சொல்றேன் உன்னை வதம் பண்ணாம விட மாட்டேன் இருந்தா கேட்டாளாம் சத்தியமே தர்க என்று சொல்லி உராசுரன் மகிஷாசுரனை சேர்ந்தவன் அவன் ஓடி வந்து யுத்தத்துக்கு வந்தான் முதலிய ரத்த பீஜன் முதலிய அசுராள்லாம் இங்க வதம் பண்றாள் பேரெல்லாம் இந்த மகிஷாசுரமத்தின் ஸ்தோத்திரத்துல வருது எல்லாம் தேவி பாகவதத்தில் உள்ள அசுராள் தேவி பாகவதத்தில் உள்ள மந்திரம் மந்திரசாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரங்கள்லாம் இந்த மகிஷாசுரமத்தின் ஸ்தோத்திரத்துல இருக்கு அதனால அந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிற இடத்துல எல்லாம் பயம் இருக்காது சத்ருக்களுடைய பாதை இருக்காது மனக்கவலை இருக்காது அம்பாளுடைய அனுகிரகத்தால்தான் மனக்கவலை நீங்கணும் வேற எந்த தேவதையாலும் செய்யவே முடியாது ஏன்னா மனசுக்கு காரகம் சந்திரன் சந்திரன் வந்து அம்பாளுடைய கோயில் சந்திரமண்டலத்துல மகன்கள் பூஜை பண்ணுவாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா மனசு நிர்மலமா இருக்கும் அதுதான் வேண்டும் உலகத்துல மனசாந்தி தான் இல்லை முன்னாள்ல வயது முதிர்ந்து ஒரு கழவரை போய் சௌக்கியமானு காட்டா சந்தோஷமா இருக்கேன் ஒரு குறவில்லை அவன் முழு பாக்க போட்டு கடிக்கிறேன் பல்லு நன்னா இருக்குங்க இந்த நாள் பையன்களுக்கு ரெண்டு சூட கொடுத்தா தங்க முடியல சீடைன்னு ஒரு பட்சம் அது இந்த நாள் எடுக்க மட்டும் தெரியாதுன்னு அதை கொடுத்தா கடிச்சு திங்க தங்கறதுக்கு இந்த நாள் பையனுக்கு சக்தி இல்லை அது மாதிரி இருக்கான் கழவரை காட்டா ஒரு குறவு இல்லையே சௌக்கியமா இருக்கேன் என் பேரனுக்கு பேரம் பிறந்து சீமந்தம் நீங்க வரணுங்கிறார் நாம் சௌக்கியமானு காட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன் நல்ல என் மேலே இருபத்தி ரெண்டு வயசு பயல க்ஷேமமானு கேட்டா ஆடா நான் கேட்டதுக்காக சௌக்கியம் மட்டும் அப்புறம் வேணப்படாதோ ஆடனே என்ன காலில குடும்பத்துல ஒரு குடும்ப ஜீவபலமில்லை ஒரு நமஸ்காரம் ஒரு தியானம் ஒரு பூஜை ஒரு ஸ்தோத்திரம் எத்தனையோ வீடுகள் இந்த நிகழ் வைக்கிறதுக்கும் இந்த தோஷமா வைக்கிறதுக்கும் இருக்கு பாருங்க ஒரு போட்டி அதில் பூஜை உள்ளுன்னு தனியா இல்லை என்ன பூஜை பண்றதுக்குன்னு ஒரு இடம் ஒரு தேவத்தை அங்க வச்சிருக்காரு ஒரு நிவேதனம் ஒரு பிரார்த்தனை அப்படி இல்லாத பங்களா எத்தனையோ பங்களா இருக்கு அதெல்லாம் வாழும் பாம்பு வசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏதோ பாம்பெல்லாம் சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் சொல்லிவிட்டார் யாராலய திருமாவையிட்டே பெரித்தாகில சம்பதா எத்தனை தங்க பிளேட் இருக்கட்டும் எத்தனை நாலு ரேடியோ ஊதட்டும் பத்து கார் கதறட்டம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் வாழ்க்கை சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் இருக்காள் இல்லை சாதுக்குள் போய் பிரச்சாரம் பண்ணி ஆச்சு ஒரு கோல மூச்சு சாப்பிட்டுருக்க மாட்டா சில வீடுகள்ல நெல்லவா வந்திருக்க மாட்டா பூக்கு சாத்திரிக்கு டின்னர் நடக்கும் சாதுக்குள் வந்தே இருக்க மாட்டாள் அதெல்லாம் வியாழால பிரமாவீத்தை பெருத்தாகில சம்பதான்னு புது மகாராஜா பகவத் அம்சம் புரிந்தனவன் சரகாதிகளை பார்த்து சொல்றாள் சொன்னால் நாங்களும் ஒன்ன போறதுக்கு தானே வருவோம் வேற எல்லாருக்கும் போவோமா சங்கமக்கது சாதுனா உபயேஷானிச்ச சம்மதா சாதுக்கள் சாதுக்கள் தான் போவாள் பூக்கிரி சாக்கிரிட்டு போவாள் போக சனக்காதிகள் பதில் சொல்றாள் அப்படி நல்லவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாள் நல்லது நடந்திருக்காது ஒரு ஜபஹோமம் இருக்காது சூன்யாவசத ஆத்மாபி காலே காமையில் அனர்ச்சிதா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுல நெல்ல புக வாண்டாமான்னு கேட்டாள் நெல்ல ஒரு ஆகுதி ஒரு சமித்து ஒரு அன்னம் இதை ஹோமம் பண்ணி ஒரு தெய்வத்தை அக்னியில ஆவாகனம் பண்ணி சாதுக்கள் வந்து மந்திரங்களை ஜபிச்சு அந்த சப்தம் வீட்டுல வந்து பரவ வேண்டாம அது சூன்யமான வீடு விட்டார் அப்படி இல்லாத வீடு எத்தனையோ நித்தியம் காவி எடுக்க போதன ஒரு நாலு சாதுக்களை கூப்பிட்டு ஒரு ஆயுஷ ஹோமம் ஒரு முத்தியஞ்சய ஹோமம் ஒரு மகாலட்சுமி ஒரு புவனேஸ்வரி ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் ஜபதாம் ஜுகதாம் செய்வ வினிபாதோ நவித்தியது ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கவலை என்றார் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ ஜபஹோமம் நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மகான்கள்லாம் சந்திரக்கட்டை வண்டி வண்டியா வருது அக்னியில ஹோம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு காமகோட்டி ஆச்சாரியா சங்கரி பெரியவார் சக்கடபுரம் பெரியவார் எத்தனையோ மாறு முகட்சேமா அவளுக்கு என்ன புள்ளாட்டி புள்ளையா உண்டாட்டியா வீடா வாசலா சாப்பாடா ஒண்ணும் இல்லை அவன் ஆகவே கிடையாது காமகோட்டி பெரியவார் உப்பே இல்லாம மறுபடி சுண்டைக்காயும் இந்த பாவக்காயும் அப்படி வெத்தலா போட்டு வச்சது ஜலத்துல போட்டு வச்சு அவன் ஆகாரம் அவன் இருக்கிறவன் தான் அவன் பொறுத்தியார சாப்பிடாதேன்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் அண்ணன் கொட்டச்சு விடுறான் அவ சாப்பிட்றது அவ அப்படி அம்பாள் உபாசிச்சுட்டு அவ என்னதுக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்படுறா பெரியவாள்னா லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு வேணும் லோகக்ஷேமாத்திரமா தானே ஆச்சாரியால் மடத்தையே ஸ்தாபிச்சார் அதுக்காக பாடுபடுறாள் பெரிய லாபம் எல்லா மடங்களும் தர்மத்தில் ஈடுபட்டிருக்காள் அவன் சைவ மடமும் பிராமண மடமும் எல்லா மடங்களும் அவன் எல்லாரும் தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காள் பதினெட்டு கையோட கூட அம்பாள் தர்மபுரத்தில் போய் பார்த்தா தெரியும் அப்படி அம்பாளை சர்ச்சி பண்ணியிருக்காள் சொல்றேன் அஷ்டாதச பூஜைன்னு சொல்றாளே இந்த பதினெட்டு கையோட அம்பாளை பார்க்கணும்னா தர்ம மாயவரத்திலேருந்து ரெண்டு மையம் போய் பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ஸ்வரூபம் அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறார் நீங்க வரணும்னு எழுதினால நான் போக முடியல அஞ்சு வரேன் எனக்கு சாத்தியம் இல்லை சொல்லிவிட்டேன் பிரகாசிக்கிறாள் பார்த்தா அந்த சந்தியம் அம்பாளே அது மாதிரி ஆள் அப்படி எத்தனை நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படி எல்லாம் நல்லவர்கள்லாம் இருக்கிறதுனாலும் ஒரு விதமா விவகாரம் நடந்துட்டு இருக்கு இல்லாமல் ரொம்ப தாறுமாறா அப்படி இல்லாம இல்லாமல் இருக்கு கிரகங்கள் சேர்ந்ததற்கு மாதிரி பொதுவான ஜபஹோமங்கள் பண்றதுக்கோட கூட தங்கள் தங்கள் வீட்டிலேயும் ஏதாவது ஒரு ஜபஹோமம் ஒரு வேத பாராயணம் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கவாறு வீட்டிலேயோ கோவிலையோ ஒரு பொருட்ஸ்தலம் அது மாதிரி அதுக்கு அங்கமா கூட ஆகும் இந்த அன்னதானம் நீங்க முப்பதாம் தேதி பண்ண போற அன்னதானம் இருக்கே இந்த சக்கிரக யோகத்தாலே எத்தனை ஜீவன் அவர்கள்லாம் சாத்தாத்தியாவா மணித்தீபில் இருக்கிற பராசக்தி ஆயினால அதுவாது நினைச்சுக்கிட்டு தர்மணம் தர்மத்துக்கு அவசியம் கொடுக்கணும் ஏழைகள் முழுக்கொண்டு ஒரு பங்கு எடுத்து வச்சு கொடுக்கணும் அதனால ஏழ்மையும் போகும் கஷ்டமும் க்ஷேமம் உண்டாகும் பின்னாடி குழந்தைகளும் க்ஷேமமா இருப்பால் நம்முடைய ஆத்மார்த்தி ஏற்படும் அது மாதிரியான முறையில் நல்ல காரியங்களை நிறைய பண்ணணும் லட்சம் ஆண்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நிறைய லட்சக்கணக்கா ஜபிச்சு அதுக்கு தர்ப்பணம் ஹோமங்கள்லாம் பண்ணி அது மாதிரி பண்ண முடிஞ்சவாள் அம்மா அது மாதிரி பண்றது முடியாதவாள் ஆறா ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்கிட்ட தானம் பண்றது திரவியத்தை கொடுக்கறது இப்படி பொதுவா கோட்டி ஹோமம் நடக்கிறதுக்கு ஒத்தாசை பண்றது புண்ணியத்தை அடையிறது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அது சகல க்ஷேமத்தையும் அளிக்கும் துர்தரம்னு சொல்லி அம்பாளும் மகிஷாசுரன்னு சொந்த போடுறது ஒரு அசுர பைய நடுப்புற வந்து அம்பாளுடன் யுத்தம் பண்ணினார் மத்திய துர்தரா மத்தியே பரம கோபம் வந்து ஒத்தனோட சண்டை போட்டுருந்தது நடுப்புற வந்து பூந்து இந்த பய அடிச்சான் உண்மையான பல மாணங்கள்னால அம்பாள் கோபம் கொண்டு துத்தரண வசம் மணினாலாம் தகோபதி குருத்தரை துர்தரத்து பதோர்வியாம் கதா போல துத்தரம் கீழே விழுந்தானா உயிர் போய் அப்படி விழுந்தானாம் துத்தரஸ்து கொண்டு அவன் வந்து நடப்புற அம்பாளோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சானா ത്രിശൂലത്താലെ രുജാന് ഗണപതി മന്ത്രത്തില് രുജാന് ധ്യാന ശ്ലോകത്തിൽ വരും அது என்னன்னு புரியாது அதுக்கு திரிசூலம்னு அர்த்தம் மகாகணபதி கையில் திரிசூலம் வச்சிருக்காளா பக்தாளை ரட்சிக்கிறதுக்காக சண்டி கலவு சண்டி விநாயகம் நாள் உடனே கஷ்டத்தை போக்குறது கணபதியும் அம்பாளுமா அதனால கணபதி ஹோமம் அம்பாளுடைய ஹோமம் சதச்சண்டி சாஸ்திர சண்டி கூட்டி ஹோமம் இதெல்லாம் பெரியவாள்லாம் பண்றாள் வரும் அம்பாளுக்கு உடனே கஷ்டத்தை நீக்குவாள் நாம பாக்கி தேவத்தைன்னா நாலாயிரத்துக்கு அப்புறம் ஆயுர்வேத மருந்து மாதிரி ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டா அப்படி நாலு அளவுல க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது இங்கிலீஷ் மருந்து உடனே தலைவலியை போக்குறது அப்புறம் வைத்தூலியம் வந்தாலும் வரும் அது வேற விஷயம் அன்னைக்கு போர்ந்து வாழும்போது தலைவலியை உடனே போக்குறது அது மாதிரி இது உடனே க்ஷேமத்தை கொடுக்குற தேவதை கணபதி அம்பாள்னா அதனால அம்பாள் திரிசூலம்னு கணபதி வச்சிருக்காராம் திரிசூலத்தாலே திரணேத்திரன வகம் பண்ணினாலாம் ஜெகதம்பிகே திரிநேத்திரஞ்சகான ஜெகதூலேன திரிநேத்திரம் பார்த்துவிட்டு அந்த கண்ணூர் சுரப்பயல் ஓடி வந்தானாம் பெரிய பண்ணின கதையினால சிங்கத்து அம்பாள் எழுதிட்டு இருக்கிற சிம்ம வாகனம் வந்து அம்பாள் இந்த சிங்கத்தை வந்து ஓங்கி அடிச்சானாம் அந்தகன்கிற அசுரனானவன் சிம்மம் சிங்கம் உடனே என்ன தன் அடிச்ச வாகனம் அந்த அந்தகனை நகத்தாலேயே பூரி அப்படி ஆமா அப்படி தூள் தூளா பண்ணி சாப்பிடுத்தான் சிங்கம் அப்படி கூறி சில்லு சில்லா பண்ணி சாப்பிடுத்தான் தகனுடைய மாம்சத்தெல்லாம் சாந்திரே பரமேற்றன் துர்தகன் முதலிய பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அம்பாள் வசம் பண்றத பார்த்து மகிஷாசுரனே ஆச்சரியப்பட்ட கூட ஒரு வீரியம் உள்ள ஒரு ஸ்திரீ உலகத்துல இருப்படா நான் தெரியாத்தனமா பிரம்மா வரம் கேட்கிற போது புருஷாள்னாலே எனக்கு சாவுதவாதுன்னு கேட்டேன் போராத காலம் வாயில எப்படி வந்து பாருவா அப்படிலாம் கேட்டுக்கிறான் என்ன அர்த்தம் தெய்வம் ஏதாவது ஒரு வழி வச்சு கொண்டுக்கிறோம் இவன் எத்தனை காக்கட்டமே இரண்டு நிஷிப்பு என்னெல்லாமோ காக்கலையா ராத்திரி உதவாது பகல்ல உதவாது பூமியில உதவாது ஆகாசத்தில் உதவாது உள்ள உதவாது வெளியில உதவாது மிருகத்தால் உதவாது ஒழுக்கம் எப்படிலாம் காட்டான் எல்லாம் உபத்திரவம் வந்தாங்க வைகுண்டத்துல போய் கதறினாள் ஒன்றையும் போங்கோன்றாள் எனக்கு பயமா இருக்கேன் நாள் ஏன் நாள் பிரம்மா கொடுத்துருக்கானே அவன் கொடுத்து வரனை பார்த்தா அவனுக்கு ஷாவே இல்லைன்னு தோன்றுதே அவன் கேட்ட வரனை குறிப்பிடாதவனு கேட்டாள் சுவாமி எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சுவாமி அப்படி இருக்கும் ஒரு நூறு நாள் மறுபடியும் உடனே நான் அந்த ரூபத்தை காட்டுறேன் இதை போய் வெளியில சொல்லாதீங்க மறுபடியும் அந்த பையன் தபசு பண்ணி இதை ஆரம்பிச்சுடுவான் திருப்பி வெளியில சொல்லேன்னா சாந்தம் சிம்மமாய் கழுத்துக்கு மேல சிம்மம் கழுத்து கீழே மானுஷமான மூர்த்தி சிரிச்சிருந்து நாமக்கல்ல பார்த்தா தெரியும் அந்த பெரிய சிம்மத்தினுடைய அடியில ஒரு சிரிச்சிருந்து ஒரு சிம்மம் ஒண்ணு இருக்கும் இடத்துல தேவதைகளுக்கு தரிசனம் பண்ணி வச்ச ரூபமா பார்த்து தேவதைகள் ஆச்சரியப்பட்டாளா அவன் கக்காது இப்படி ஒரு மூர்த்தி இருக்குன்னு இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாளா தெய்வத்தை எதிர்க்க யாரால முடியும் பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் தேன கோரதி ஸ்பர்தித்தும் எல்லா உலகத்துக்கும் முன்னாடி இருந்த தெய்வம் அதை எதிர்ப்பதற்கு யாரால முடியும் சுவாமி காட்டாள் ராமன் லட்சுமணனே லட்சுமணா தெய்வத்தை போய் நீ புரிஞ்சுக்கலையே நீ கஷ்டீவேண சௌமித்தே எடுத்தா என்னன்னா அனசாவகன் தீச்சேங்க கடைசியில அவனுடைய நிலை முனிசிபாலிட்டி வண்டியில தான் போகும் அவன் சரீரம் தூக்கத்துக்கு ஆள் இருக்க மாட்டான் தெய்வத்தை ஞாபகம் வச்சுக்கோ ரெட்டுடான்னு சொன்னார் அவன் ஆள் பணம் காசு இருந்தா அரை அழின்னு விடுவான் அதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட எடுத்துட்டு விடுவான் தூக்கத்துக்கு ஆள் வரமாட்டான் முனிசிபாலிட்டி வண்டியில கொண்டு போய் புதைச்சப்படுவான் குப்பை இடத்துல அது மாதிரி ஆயிடும் அதனால ஜாக்கிரதை நாள் சுவாமி ராமன் லட்சுமணனை பார்த்து தெய்வத்தை மறந்துவிடாது சிலர் தெய்வம் பண்ற காரியம் அதுல போய் நாம் ஒன்னும் எதிர்க்க முடியாது கஷ்டித் தெய்வேன சௌமித்ரே நூத்தும் உற்சாகத்தே புமான் ஒரு புருஷன் உண்டா உலகத்துல தெய்வத்தை எதிர்த்து கஷேமத்தை அடையிறவன் அடையவே கிடையாது ரிஷியிடமா தெய்வம் தலைகளை தள்ளிபடுறது ரிஷயோ ரிஷையோ உக்ர தபசா தெய்வேன அபிப்பிரிதா தெய்வ பலம் இல்லாம உக்ரமான தபசு பண்ணின ரிஷியெல்லாம் பறந்து போயிட்டால் அப்படி இருக்கிற போது ஒரு ஆளை பத்தி காப்பானே நீ சுவாமி பல ஸ்லோகம் சொல்லியிருக்காள் தெய்வத்தை பத்தி ஸ்ரீமத் ராமாயணத்திலே அதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா தெய்வத்தை வந்து கண்டனம் போய் சமயம் சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு அப்படி தெய்வத்தினுடைய கால போய் பிடிச்சுக்கணும் அதனுடைய அருள்தான் நமக்கு தேவை அதுதான் நம்ம ரட்சிக்கும் மனசாந்தியை கொடுக்கும் இதுக்கு மேல என்ன சுகம் வேண்டும் தெய்வ பலம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது இவனே ஆச்சரியம் மகிஷாசுரனே எத்தனை பெரிய ஆட்களை எல்லாம் ஒரு ஸ்திரீ கொண்டு போடுறாள் நாம் தெரியாதனமா போயிட்டோமே சாவு வாண்டாம்னு காட்டுவோமே ஸ்ரீஸ்வரத்துக்காகலே இப்ப நினைக்கிறேன் இன்னைக்கு நினைச்ச என்ன பிரயோஜனம் தான்றே நிகதான்றே நிகதான் Yeah. கஷ்டத்தையும் பொறுத்துக்கிண்டு மறுபடியும் மூர்ச்சை கழிஞ்சு எழுந்திருந்து இடத்துல ஜகா வாய்க்கால் மாதிரி உடம்பு மூக்க வாய்க்காலா பண்ணி ரத்தம் கலகலான்னு கொண்டு முடியா பண்ணிவிட்டான் சிம்மோ அசுரால் ராட்சசால் இவாளுக்குலாம் இந்த மாயா மந்திரம்னு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை ஜபிச்சான்னா மூணே முக்கால் நாள் காமரூபிகள் எந்தெந்த ரூபம் அணுங்கிறானோ அந்த ரூபங்கள்லாம் கிடைக்கும் மாதிரி ஒரு அனுகிரகம் அது மாதிரி ஒரு தபஸ் அதனால இவனே சிம்மம் ஆயிட்டான் சிம்மமாயி அம்பாளுடைய சிம்மத்தை போய் இவன் ஒரே எளியா இவன் போற ஆரம்பிச்சான் தஞ்சகேசரிணம் சகேசரிணம் தேவி கிருத்தாக்கியோகை ஹரிலோ எடுத்துக்காம என்ன பண்ணினா மறுபடியும் அந்த ரூபத்தை விட்டுவிட்டு யானே ஆகானா கஜோ தைலங்கம் கரே கிரட்டா சிற்றே தலைவனுடைய சிகரங்களை எடுத்து அம்பாள் மேல வீசுவதற்காக தூக்கி எறிகிற போதே அம்பாள் என்ன பண்ணினான் அப்படியே வர அந்த மலையை எள்ளெல்லாக அப்படியே கீழே தூள் தூளாக அடிச்சு விட்டுட்டாளா அம்பாளா சகாரத்தில கண்டானே ஜா தூளா அடிச்சு விட்டாள் அம்பாள் அப்படி தூள் தூளா பண்ணிவிட்டு கலகலான்னு சிரிச்சாளா ஜகதம்பிகா உற்பத்திய ஜகதாசிம்மா ஆனந்த அடைஞ்ச மகிஷாசுரன் தலையில போய் உட்கார்ந்துட்டு யானை என்னுடைய தலையெல்லாம் நகத்தால பூர ஆரம்பிச்சு பார்த்தான் இந்த கஜரூபத்தை விட்டானவன் ஷரப ரூபத்தை எடுத்திருந்தான் சரபம்னு சொல்லி சிம்மத்தையும் அடக்கும் அது சிங்கத்தையும் அடக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மிருகம் அந்த ரூபத்தை எடுத்துதான் காட்டெருமையின் உருவெடுத்து போய் கும்புனால போய் அம்பால போய் அடிக்கிறது சிங்கத்தை போய் முட்டுறது குத்துறது இது மாதிரி பண்ணி வாழ்னால பர்வத்தத்துக்கு எரியறது எத்தனை பெரிய மாடா வந்திருப்பான் இனிமையா வந்திருக்கும் பாருங்க குச்சேன பர்வதான் கூடாது நீ வந்து புத்தி உள்ளவளா இருந்தா என்னோட சண்டை போடலாமா எனக்கு அனுகூலமா தான் இருக்கணும் முதல்ல அம்பாளான உன்னை கொண்டுட்டு இந்த கபடிகளான தேவதைகளை வதம் பண்றேன் இவெல்லாம் மனித சூழ்ச்சி சிரிச்சுக்கிறானே ஒரு ஆம்புள்ளியா நாளாம் ஏறானே சாதுக்களுக்கு யாரார் இப்படி தொல்லையை கொடுக்கிறாளோ வாழ்நாள் பேர் நான் என்னைக்கும் நாளாம் தேவாலாம் துக்கதம் வேகத்தால அம்பாள் போற வேகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி புஷ்பத்தை வாரி அம்பாள் மேலே இன்னும் மகிஷாசுர வதமாகலே அவள் ஓடின வேகத்தை பார்த்து புஷ்பத்தை கொட்டி ஸ்தோத்திரம் பண்ணினாலாம் தேவா அம்பாளை மோகிக்க பண்ணினானாம் அம்பாள் மோகத்தடையுள்ளோ வைக்க முடியாது தாடி தோசோ தாடி தோசோ போட்டதே ஒரு மணி கீழே விழுந்து மூர்ச்சையா கிடந்தானா தாடி தோசோ பபா அவன் பண்ணின தபசு பசு எல்லாம் தொலையணமோ இல்லையோ தொலைஞ்சாதானே அவன் அழிவன் தொலையறதுக்கு அம்பாள போய் உதைச்சான் இல்லையா பூகுமா நினைச்சலே அவன் பண்ண தபசு காலால அடிச்சான் அடிச்சதே அவன் தபசெல்லாம் போகுது ஆயுஷும் போயிட போறது அவன் தப்பு பண்ணினா புண்ணியத்தை எத்தனை பண்ணினாலும் தப்பு பண்ணினா புண்ணியம் போயிடும் பாருங்க எத்தனை பெரிய பாத்திரத்துல ஜலம் வச்சாலும் ஒரு சின்ன துவாரம் இருந்தா அப்படியே கீழே ஒழுகி போயிடுதோ இல்லையோ அப்படி போயிடும் காலால போய் அம்பாளை உதச்சான் வினிஹத்திய பதாதை காலால உதச்சுவிட்டு சிரிச்சானா ஆமா ரொம்ப கலந்து சிரிச்சானா புராதாருணம் சப்தம் தேவானாம் பயகாரகம் ஒரே சப்தம் போற காலால உதச்சுவிட்டு நடுங்கி பண்றாளாம் தேவதெல்லாம் பூஜை பண்ற மூர்த்தி அம்பாள் பராசக்தி அவனை துஷ்டன் காலால வர உதச்சுட்டான் அம்பாளும் பேசாமல் இருக்காளேன்னு சப்தம் வர போட்டதே தேவதைகள் நடுங்கி போட்டாளாம் தேவாட மாதிரி சக்கராயுதம் அதுல ஆயிரம் கம்பிகள் நடப்புறேன் அப்படி உள்ள ஒரு பெரிய சக்கராயுதத்தை கையில எடுத்தாளா இந்த பாத்தியாளான்னு கூப்பிட்டு காட்டினாளா கடைசியில் அவனை ஒழிக்க போற அஸ்திரம் கரே கிரம் மதாந்த தவ கண்ட சக்கரம் மதாந்தாஜ்ய தவ கண்ட நிகந்தனம் பாத்தி ஐந்து சக்கரத்தை எல்லாம் கழுத்தா இருக்க போறது நாளாம்பாள் தெரியாது ஒரு க்ஷணம் நாளாம் பஷ்ய சக்கரம் தவ கண்ட பிசாசனுடைய கழுத்தை போய் தள்ளித்தது அப்படி தள்ளி தலை கீழே விழுந்த உடனே அவன் கபந்தம் இருக்கே தலையில்லாத உடல் அது அப்படி துடிச்சுதான் பல முகூர்த்தம் துடிச்சுதான் கபந்தம் ஜய சப்தேவான பகோ பகவான் ஒரே ஜெயசப்தமா அம்பாளை பத்தி ஜெயசப்தேவா எல்லாம் ஓட ஆரம்பிச்சா ஓடுற பயங்களை எல்லாம் பசி வந்த மிருகம் மாதிரி போய் கடிச்சு சாப்பிட்டுட்டாலாம் பல பேர்களை சிம்மமானது போய் பல அசுரால சாப்பிட்டுட்டான் அதுல மிஞ்சின பசங்க என்ன பண்ணினா சிங்கத்து வாயில அகப்படாதவன் பாத்தாளுக்கு பாத்தாள் அடைஞ்சாலும் பரமானந்தத்தை அடைஞ்சாலும் தேவர்களும் பிரம்மாதிகாள்ல அம்பாள ஸ்தோத்திரம் பண்றாள் அப்பொழுது பண்ண ஸ்தோத்திரம் மகிஷாசுரம் ஸ்தோத்திரம் இருக்கே சிவரகசியத்துல போய் அந்த சமயத்துல பண்ண ஸ்தோத்திரம் அம்பாளும் சிறந்து நர்த்தனம் பண்ணினாலாம் தேவர்கள் போது நந்திதமேதினி विष्णुनुते भगवति कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूते जय जय हे महिषासुरमणिरम्यकपर्दिनि शैलसुते முழுவுக்கு சொல்ற ஸ்தோத்திரம் இல்ல அம்பாள் இப்போ மகிஷாசுரனை வதம் பண்ணதுக்காக சொல்ற மகிஷாசுர மர்தினி மகிஷாசுர மர்தினி சொன்னா எழுந்திருக்கணும்னு அர்த்தம் வச்சுன்னு அப்படி அர்த்தம் இல்ல